அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நிகழ்ச்சியில் வரும் பாடலை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் அல்லவா நேயர்களே மனநிலையில் மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆற்றல் இசைக்கு நிறையவே உண்டு அந்த வகையிலே கருத்துக்கள் மிகுந்து ஒரு கனி போல் குலுங்கும் பாடல் இனிய குரல் வளர்த்தால் மேலும் சிறப்படைந்து அதுவே காட்சியாகவும் படமாக்கப்பட்டு ஒரு வடிவ செழுமைக்குள் அமர்த்தப்படும் போது கேட்கிறவர்களை மிகுந்த பரவசம் கொள்ளும் சக்தியை கொண்டு அவர்களுக்காகவே தான் உருவானது போல் ஆகிவிடுகிறது கவிஞர் கண்ணதாசனின் இனியது இனியது உலகம் என்று துவங்கும் இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் அத்தகைய சக்தியோடு விளங்குகிறது மனித உள்ளங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று அருமை இந்த இளமை வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை என மிக அருகிலே இந்த வார்த்தைகள் வந்து சொந்தமாகி நேசம் கூறுகின்றன எளிமையாகவே ஆழமான அறிவுரையை சொல்வதிலே தனித்துவம் கொண்ட பாடல் இதுவென யாவரும் மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அச்சம் கொண்டால் சுகமில்லை அடிமை வாழ்வில் சுவையில்லை தூங்கும் கண்ணில் ஒளியில்லை துள்ளி நடந்தால் வலியில்லை என்கிற வரிகள் வைர ஒளியாக பழிச்சொடுவதை செவிகள் வெளியேயும் கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி பாடல்களில் ஒன்றான தங்கை எனும் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் மெல்லிசை மன்னருக்கு தளபதி போல் விளங்கிய கோவர்த்தனத்தின் பங்களிப்பில் உருவானது அவரால் இப்படத்தின் பாடல்கள் கொடிகட்டி பறக்கின்றன என்று பாடலை கேட்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அத்தகைய பாடல் இதோ நேர்களே உங்களை நோக்கி வருகிறது இனியது இனியது உலகம் புதியது புதியது இதயம் அருமை இந்த இளமை வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை இனியது இனியது உலகம் புதியது புதியது இதயம் அருமை இந்த இளமை வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை Oh, oh, oh. பருவம் போகும் வழியோடு பயணம் போகும் விழியோடு ரசிகன் என்னும் நினைவோடு நாடும் பொழுதும் நடை போடு ராகத்தோடு நேரத்தோடு பாவத்தோடு விளையாடு நினைத்ததெல்லாம் முடித்த பின்னே அடுத்த வாழ்வில் அடிபோடு இனியது இனியது உலகம் புதியது புதியது இதயம் அருமை இந்த இளமை வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை வாழ்ந்தால் சுகமில்லை அடிமை வாழ்வில் சுவையில்லை தூங்கும் கண்ணில் ஒளி இல்லை துள்ளி நடந்தால் வலி இல்லை நமது வாழ்வு நமது சொந்தம் நமது என்னும் உணர்வோடு நாளை பொழுது யாருக்கென்று கேள்வி கேட்டு பதில் கேடு இனியது இனியது புரிய